மின்னார் தடமதில் சூழ் மின்னார் தடமதில் சூழ் மின்னார் தடமதில் சூழ் புத்தூர் என்னொருகால் வில்லி புத்தூர் என்னொருகால் வில்லி புத்தூர் என்னொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் கீழ்மையினில் சேரும் கீழ்மையினில் சேரும் நெஞ்சம் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து